ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி முப்பது அன்னை ஆயிஷா ரதி ரதியுல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் இரவு நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை காணவில்லை என்பதால் தேடினேன் அப்போது அவர்கள் ருக்கு செய்தவர்களாக அல்லது சஜிதா செய்தவர்களாக இருந்தார்கள் அதில் அவர்கள் சுபஹானக ஒபி ஹம்திக்க லா இலாஹ இல்லா அந்த என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் முஸ்லிம் நான்கு எட்டு ஆறு துவாவின் பொருள் யா அல்லா நீ தூய்மையானவன் உன்னை புகழ்கிறேன் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது என் கைகள் அவர்களின் உள்ளங்கால்களை தொட்டது அவர்கள் பள்ளியில் தொழுது கொண்டிருந்தார்கள் கால்கள் இரண்டும் சஜிதாவில் நட்டு வைத்த நிலையில் இருந்தது அப்போது அவர்கள் அல்லாஹும இன்னி அவுது பிரிதாக்க மின் சஹதிக وبمعافتك من عقوبتك وأعوذ بك منك لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك என்று கூறினார்கள் துவாவின் பொருள் இறைவா உன் திருப்தி மூலம் உன் கோபத்தை விட்டும் உன் ஆதரவு மூலம் உன் தண்டனையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் மேலும் உன் வேதனையை விட்டும் சோதனையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் உன்னை நீ புகழ்ந்தது போல் என்னால் முழுமையாக புகழ இயலாது